அலை வசல்லம் அவர்களுடைய வருகையை கொண்டு பல நியமத்துகளை அல்லாஹ் செய்திருக்கிறது وإن تعدوا அல்லாஹ் நமக்கு அறிந்திருக்கக்கூடிய அந்த ஞாபகங்களை நாம் எண்ணி பார்த்தால் நிச்சயமாக எண்ணி முடிக்க முடியாது அதில் எல்லாம் இறுதி வேதமாக குரானை தந்திருக்கிறார் இறுதி நபியாக வசூசல்லா அலி செல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்பிடுகிறார் காபத்துல்லாவை உலகில் இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம்களுக்கும் திப்லாவாக அல்லாஹ் நபிசல்லாஹ் அலைவர் செல்லம் அவர்களுடைய வாழ்க்கை சொல் செயல் அங்கீகாரம் அதை ஹதீசுடைய வடிவத்தில் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார் கண்ணிமானத்திலே நான் இந்த ஒரு முக்கியமான ஒரு தகவலை இங்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முஸ்லிம்களாகிய நாம் என்றுமே இஸ்லத்தோட கண்ணியத்தோட வாழக்கூடியவர்கள் மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று சொன்னார் அல்லாஹ் ரசூல் இன்னும் மூமின்களுக்கு கண்ணியம் என்பதாக இஸ்ஸத் என்பதாக அல்லாரப்புல் தயார் குரான் நிச்சயமாக மாற்றமான ஒன்றை சொல்ல முடியாது குரானுடைய தூது மிக தெளிவானது முஸ்லிம்கள் என்றுமே கண்ணியமானவர்களாக இருப்பார்கள் என்பது குரானுடைய ஒரு தகவல் ஆனால் இந்த கண்ணியத்தில் முஸ்லிம்களுக்கு எங்கு சோதனை வரும் என்பதையும் குரான் பயன் செய்திருக்கிறது போர்களுக்கு சந்திக்கக்கூடிய நேரத்தில் சகாபாக்களுக்கு சொன்னார்கள் இந்த மலையிலிருந்து நீங்க நகரக்கூடாது அதுல ஐம்பது சகாபாக்கள் அவர்களை அந்த இடத்திலே இருக்கும்படியாக நபி அவர்கள் கட்டளை பெறுகிறார் அந்த யுத்தம் நடந்து முடிகிறது நபியுடைய கட்டில் அந்த இடத்தை விட்டு நகரக்கூடாது சகாபாக்கள்ல ரெண்டு வேறுபட்ட கருத்துகள் உண்டாகின்றன ஒரு சாரா நாங்கள் அந்த இடத்தை விட்டு நகரலாம் இன்னொரு சாரார் நகரக்கூடாது நபியவர்களுடைய உத்தரவு வரும் வரை அந்த வேற்றுமை அடைந்து பிரிஞ்சது இருக்குது அந்த வலுப்படாத நிலைமை உருவான காரணத்தினால் தான் அல்லா தாலா உபதுல எழுபது சகாபாக்கள் ஷஹீதாக எழுபது பேர் அதுல அம்சா வதையிலான அவர்கள் போன்றவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டு துன்பு துண்டாக அறியப்பட்டார்கள் அல்லாஹ் குரான்ல மின்கும் மயூரிது துனியா மின்கும் மயூரிதுன் நீங்க ரெண்டு கூட்டமாக பிரிஞ்சுங்க ஒரு சாரார் கனிமத்த துனியாவை அடைய வேணும் என்று ஓடினீங்க இன்னொரு சாரார் ஆகரத்தின் மீது நம்பிக்கை வச்சுங்க இந்த ரெண்டாக பிரிஞ்சதுனாலதான் உங்களுக்கு இந்த சோதனை ஏற்பட்டது என்பது நிச்சயம் لقد نشركم الله في مواطن كثيرة ويوم حنين إذا أعجبتكم كثرتكم الله تعالى இதையும் சுருத்து கோபால சொல்லி தருகிறான் பன்னெண்டாயிரம் பேர் இருந்த நீங்க நாலாயிரம் பேர் எதிர்க்க தவறிட்டீங்க முன்னூத்தி பதிமூணு பேர் இருந்து ஆயிரம் பேர் மீது வெற்றி அடைஞ்சீங்க பதில ஆனா இன்று நீங்க தோல்வி அடைஞ்சு பன்னெண்டாயிரம் பேர் ஓடினீங்க எப்படின்னா உங்களுக்கு பன்னெண்டு பேரை பாதுகாக்கிறதும் கஷ்டப்படுது அவங்க லேசான மக்கள் எல்லாரும் சகாபாக்கள் நபியோட சேர்ந்திருந்தவர்கள் நபி இருக்கும் பொழுதுதான் இதெல்லாம் நடக்கிறது அல்லாஹால ஒரு தூதை தருகிறான் நீங்க மாறு செஞ்சு மட்டும் போதாது உள்ளத்துல நான் என்ற மமத யாருக்கு வந்தாலும் நான் தான் செய்கிறேன் நான் தான் இதை நடத்துகிறேன் நான் தான் இப்படி செய்கிறேன் என்ற மனப்பதிவு யாருக்கு வந்தாலும் அவர்கள் இதே சோதனைக்கு தள்ளப்படுவார்கள் என்ற விஷயத்தையும் அல்லா ஒரு தூதாக வைத்திருந்தார் அது உலகத்துக்கு ரஹ்மத் நபியவர்கள் உலகத்துக்கு ரஹ்மத் என்றது போல ஷாமதான் அல்லது குஞ்சின திருக்குறான் முதலில் நாசு வையநாசுகிறது அது உலகத்துக்கு தூதாக வந்திருக்கிறது முதலில் தப்பை தப்பா உள்ளவர்களுக்கு நேர்வழி காட்ட வந்திருக்கிறது அதுதான் கண்ணியமான சகோதரத்திலே பிரியாக்களே முதலாவது நாங்கள் உள்ளத்தில் எடுக்கணும் அல்லா நமக்கு தந்திருக்க குரான்ல என்ற கிடையாது அவர்கள் இந்த சந்தேகம் இல்லாம தீன்ல உறுதியாக இருப்பார்கள் அல்லாவினால் தரப்பட்ட வேதம் அதுல சந்தேகம் கிடையாது நபியவர்களால் தரப்பட்டிருக்கக்கூடிய மார்க்கம் தீன் அதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது அதுல நாம் ஈமானோட இருந்து ஈமானோட மரணிக்க வேண்டும் என்ற அந்த உறுதிப்பாடோட நாம் வாழ வேண்டும் கனவான சகோதரர்களுக்கு காலா காலமாக ஹதீஸ் மீது பல பல சந்தேகங்கள் எழுப்பப்பட்டுக் கொண்டே இருக்கும் ஆயிரத்தி நானூறு வருடமாக இருந்து வரக்கூடிய ஒரு பொருள் அதை யாராலும் மறக்க முடியாது ஷைத்தான் வெளியாகக்கூடிய அல்லாத மீது நபியுடைய ஹதீஸின் மீது சந்தேகம் உண்டாக்கி கொண்டுதான் இருப்பார்கள் ஆனால் நாளை அதுல சந்தேகம் இல்லை ஆனால் கண்ணாசுகள் ஒளிந்திருந்து மறைந்திருந்து சில நேரம் வெளிப்படையாக வந்து அல்லாவுடைய குரான் மீது சந்தேகம் நபியுடைய ஹரிசு சந்தேகம் வரக்குல உறுதியாக இருக்கும் பொழுது வலா மலக்குமார்கள் இறங்கி வந்து சுபசோபரம் நச்செய்தியை சொல்லுவார்கள் நீங்க பயப்பட வேண்டாம் கவலை வேண்டாம் என்று சுப செய்தி நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கிறது என்பதை ஒரு நாளும் நாம் மறந்துவிடக்கூடாது வளர்க்குவார்கள் தினமும் வந்து எங்களோட உள்ளத்துல நாம் உறுதியாக இருக்கும் வரைக்கும் நாம் இதுல மிக தெளிவாக இருக்க வேண்டும் கனிவான சோதரத்தில் எதிரியாக்களே குரான் அதீசுடைய அந்த பூர்த்தியான விளக்கத்தை சில வேளை நாம் பெற்றுக்கொள்ளாம இருக்கலாம் அதுக்கு குரான் இன்னொரு வழிகாட்டல் தருகிறது நீங்க அறியாததை அந்த ரிக்கருடையவர்கள் அல்லாவுடைய அறிவை பயபக்தியோட தத்வாவோட பேணி வரக்கூடிய அந்த உலமாக்களிடத்துல சேர்த்து பெற்றுக் கொள்ளுங்க யூதர்களையும் எப்படி அவர்களுடைய அந்த வேதத்தை படிச்சிருக்கிறார்களோ குரான்ல ஸ்பெஷலிஸ்ட் ஆனவர்களும் இருப்பார்கள் பௌத்தர்களையும் இருப்பார்கள் மாற்று மதத்தவர்களையும் இருப்பார்கள் நீங்க மார்க்கத்தை கேட்கும் பொழுது யாரிடத்துல கேட்கணும் என்பதை அல்லாஹாலா இங்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் அந்த வேதத்தை சுமந்த அதை மரணம் செய்த அதை புரிந்த அதை பாதுகாக்கக்கூடிய அது வாழ்க்கையில் எடுத்து நடமெடுக்கக்கூடிய அவர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் ஒரு முக்கியமான தகவல் தருகிறார் அதனால் கண்ணியமானவர்களே சகாபாக்கள் தெரிந்த பழக்கம் ஒன்று இருந்தது தனக்கு தெரிஞ்சாலும் மற்றவர்களை முற்படுத்துவார்கள் அவங்கள்ட்ட கேளுங்க எனக்கு கேட்க வேற அவர்கிட்ட கேளுங்க மார்க்க விஷயத்துல தோட்டி போட்டுக் கொண்டு முன்னுக்கு வந்து ஒரே பத்துவம் கொடுக்கறது அல்ல வேலை சகாபாக்கள் வேலை அத என்ன விட மூத்தவங்க இருக்கிறாங்க அவங்கள்ட்ட கேளுங்க கூட்டாக இருந்து மார்க்க தீர்ப்பு கொடுங்க தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு மார்க்க தீர்ப்பு கொடுக்க போனா சித்தனாவும் குழப்பமும் உண்டாகும் அதனால ஜமாயி கூட்டாக இருந்து மார்க்க தீர்ப்புகள் மனிதர்களுக்கு வழிகாட்டக்கூடிய நேரத்துல உண்மத்துக்கு ஒரு சாந்தியும் சமாதானமும் ஐக்கிய ஒற்றுமையும் சரியான வழிகாட்டல் கிடைப்பதற்கு அது காரணமாக அவருடைய மௌத்துக்கு பிறகு அபுபக்கர் எல்லாருமா உம்மு ஐமன் நபியவர்களை வளர்த்த அந்த தாய் அந்த நீக்கிற தாய் விழாவை கொண்டு அவரிடத்துல போற நேரம் அழுதார்கள் ஏன் தாய அழுகிறீங்க இல்ல எனக்கு எல்லாம் கவலை அதுல குறிப்பாக நபையுடைய மௌத்துடைய கவலை அதை விட பெரிய கவலை என்ன தெரியுமா வகையுடைய துண்டிப்புடைய கவனம் நபியவர்களுக்கு ஒரு கேள்வி வரும் பொழுது அல்லா தலா உடனடியாக மகிமுகமாக அறிவிக்கிறது முறையை பற்றி கேட்கிறார்கள் நீங்க சொல்லுங்க அதுக்கு இதுதான் எஸ் அலுவலக அணில் யதாவா எத்தீமை பற்றி கேட்கிறார்கள் அனாதைகளை சொல்லுங்கள் அதுக்கு சட்டம் இதுதான் எஸ் அலுவலக அணில் அம்ரிவல் வயசு அவர்கள் சூது விளையாட்டையும் மதுபானத்தை பற்றி கேட்கிறார்கள் அதுக்கு சொல்லுங்க அதுக்கு தீர்ப்பு இதுதான் அலுவலகாரே பற்றி கேட்கிறார்கள் அதுக்குள்ள தீர்ப்பு இதுதான் அவர்கள் இந்த கனிமத்தை பற்றி கேட்கிறார்கள் சொல்லுங்கள் அதுக்கு தீர்ப்பு இதுதான் எஸ் அலுவலக மாதா என்று என்ன செலவழிக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள் அவர்களுக்கு வழிகாட்டுங்கள் இப்படிதான் என்று வகையிருக்கும் பொழுது பதினஞ்சு கேள்விகள் தான் சகாபாக்கள் அந்த நேரத்துல கூட்டாக கேட்டிருக்கிறார்கள் எஸ் அலுவலக எஸ் அலுவலக அல்லா அதற்கு விடை அளித்திருக்கிறார்கள் நபியவர்கள் இருக்கும் பொழுது வகையுடனே இறங்கி இதுக்கு பிறகு எங்களுக்கு அந்த வகை இல்லாமல் போயிடுச்சு நபியவர்களுடைய வருகையோட நபி இல்லை வருகை நபியுடைய முடிவோட வகை இல்லை ஆனா வகையுடைய வரக்கத்து இருக்குது ஒருவருக்கொருவர் ஏசி பேசி திட்ட ஆரம்பிப்பார்களோ அல்லாவுடைய அந்த பார்வையிலிருந்து உமக்கு விலகுகிறார்கள் அதே உண்மத்துக்கு வழிகாட்டக்கூடிய அந்த வகையை அல்லா தாலா நபியோடு நிறுத்திவிட்டான் அதுக்கு பிறகு அல்லாஹ் கொடுத்த முக்கியமான ஒன்றுதான் உங்களோட காரியங்களை மசூரா செய்து கொள்ளுங்க அது அந்தந்த துறையை சார்ந்தவர்கள் அதற்கு கூடி மசூரா செய்யணும் அப்ப அந்த துறை சார்ந்தவர்கள் கூடி மசூரா செய்யப்பல அல்லாத உதவி அங்க என்ன தீர்மானிக்கப்படுகிறதோ அதுக்கு அல்லாத உதவி வருவதற்கு காரணமாக நிறைவான சகாபாக்கள் இந்த நிலைப்பாடுதான் எடுத்தார்கள் தனிப்பட்ட ஒருவருடைய கருத்து இல்ல கூட்டான சகாபாக்களுடைய கருத்து ஒரு சகாபி ஒரு கருத்தை சொல்கிறார் எல்லா சகாபாக்களும் ஒரு கருத்தை சொல்கிறார்கள் அப்ப அந்த தனிப்பட்ட சகாபியுடைய கருத்தெடுத்து யாரும் போதிக்கிறது கூடாது ஒரு சகாபியுடைய கருத்தெடுத்து போதிக்க ஆரம்பிச்சீங்க என்ன நடக்கும் கூட்டால் அந்த இஜுமா சகாபாக்கள் உண்டுபட்டு இருக்கக்கூடிய கருத்திலிருந்து வேறுபட்ட கருத்துக்கு வரக்குல அங்கதான் மனிதனுக்கு அடிப்படையில் சகாபாக்கள் செய்யும் அப்படிப்பட்ட சில நிலைப்பாடுகள் ஏற்பட்டன ஆனால் கூட்டான அந்த வசூரா சகாபாக்களுடைய அப்படிப்பட்ட கருத்துக்களை அது தவிர்த்து கொள்ளுங்க என்ற ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டி வந்தது ஒரு உதாரணம் சொல்கிறேன் இது பெரும் படிப்பிலையாக இருக்கும் இதை கொண்டு பல விஷயங்கள் தெளிவாகும் எங்களுக்கு அதுல ஒரு தெளிவு கிடைக்கும் எல்லாம் கொண்ட கிரந்தங்கள்ல தெளிவாக பதிவாக இருக்கிறது அர்ப்பணித்து தியாகம் செய்தவர் அவர் ஒரு நாள் ஒரு சகாபிக்கு ஏசிட்டார் விளையாடுறது இல்லாத அவர்களை பார்த்து ஏசிட்டார் திட்டார் தாயில பேசிட்டார் கற்பிய மகன் என்று சொல்லி இந்த வார்த்தை அவர்கள உள்ளத்தை நோயிச்சு ஈமானுடைய பாடத்துல சஹில் புகாரில இத நீங்க சட்டம் ஈமான் இந்த ஹதீச படிக்கிறது ஏசின உடனே நபி உங்களுக்கு இந்த செய்தி போச்சு நபி சரியான ஆத்திரப்பட்டாங்க அபூதர் இந்த பின்புறமும் சீக்க ஜாகிலியா உனக்கிட்ட இன்னும் ஜாகிலியத்துடைய பழக்கம் போகவில்லை எடுத்த எடுத்து யாரை ஏசுறது பேசுறது திட்டுறது யாரும் எங்களை ஏற்றினாலும் நாங்க அவருக்கு நல்லதாகத்தான் பதில் கொடுக்கிறோம் அதான் எங்களோட மார்க்கம் எங்களுக்கு சொல்லி வந்திருக்கிறது யாரும் பேசலாம் பேசலாம்ன்றதுக்காக வேண்டி கூகுள்ல போயிட்டு அதுல போயிட்டு இவரை போயிட்டு ஒவ்வொருத்தரையும் நாங்க ஏசி பேசிக் கொண்டிருந்தா இந்த மார்க்கத்தை மக்கள் விளங்க மாட்டாங்க உடனே சொன்னாங்க இதுக்கு பிறகு நீ என்ன செய்யணும் தெரியுமா நீ வேலைக்காரருக்கு உடுக்க வைக்கணும் நீ சாப்பிடுற சாப்பாடு தான் அவருக்கும் சாப்பிட கொடுக்கணும் அவங்க எழுதி கொண்டாங்க இது எனக்கு நபி அவங்க தந்த ட்ரீட்மெண்ட் நான் இது லைஃப் லாங் ஃபாலோ பண்ண போறேன் இது பிறகுதான் நான் சாப்பிடுறதுதான் என் அடிமைகளுக்கு சாப்பாடு என் சர்வன்ஸ்க்கு சாப்பாடு நான் ஒரு வாழைப்பழம் உண்டா அவருக்கு அரவாசு இல்ல நான் ஒரு மாப்பழம் உண்டா அவருக்கு அரவாசு இல்ல நான் ஒன்றுன்னா அவர் தான் எந்த உடுப்புக்கு வித்தியாசமாக அவருடைய உடுப்பும் இருக்காது நான் கோட்டை ஷூட் எடுத்தா அவரும் அதுதான் நான் வந்து தோப்பு கொடுத்த அதுதான் இதே நிலைப்பாடு தான் நான் எடுப்பேன் என்ற அதே கலராக இருக்கும் அதுல வித்தியாசம் இருக்காது அந்த அளவுக்கு அபூதருக்கு பாரி கலவு பண்ணினார் இந்த நிலைப்பாடு எடுத்த அபூதருக்கு பாரு அபுபக்கர் உமர் உஸ்மான அந்த காலத்துல பத்துவா கொடுக்க ஆரம்பிச்சாங்க என்ன பத்துவா கொடுத்தாங்கன்னா இந்த ஜஹரான் கொடுத்த பத்துவா அது ஒரு தீவிரமான பத்துவாக இருந்தது அது என்ன பத்துவா அவர் சொன்னார்கள் யாருமே பணம் சேகரிக்க முடியாது எல்லா பணத்தையும் கொடுத்துதான் ஆகணும் யாரு பணத்தை சேகரிக்கிறார்களோ அது நரகத்துக்கு கொண்டு போகணும் சகாத் கொடுக்கிறது மட்டுமல்ல சகாத்துக்கு மேல கூட யாருமே பணக்காரனாக இருக்க முடியாது எல்லா பணத்தையும் கொடுத்துதான் ஆகணும் தன்னுடைய தேவைக்கு போக இருக்கிறதெல்லாம் கொடுக்கணும் என்ற தீர்ப்பு அந்த ஜஹராரோட ஒப்பிடுறது கொடுக்கவில்லை ஒரு சகாபியர் அவர் ஒரு குப்ரியத்தான வேலையை செஞ்சுட்டு போயிட்டார் ஆனா இந்த சகாபி அவர்களுடைய ஒரு பணிவாளர் சுகாதாரம் அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு பேணுதல் அந்த பேணுதலின் காரணத்தினால் அவர் என்ன செய்தார் எல்லாத்தையும் கொடுங்க எல்லாத்தையும் கொடுங்க அச்சுக்கு போவார் ஹஜ்ஜில வீடு சொல்லுவார் யாருமே பணத்தை சேகரிக்க கூடாது அல்லது யாரெல்லாம் பணத்தை சேகரித்து சகாத் இல்லாம தந்த தேவைக்கு மிச்சமாக வைக்கிறார்களோ அவர்களுக்கு நரக வேதனை என்று சொல்லுவார் இது சகாபாக்களுக்கு மத்தியில பெரிய கன்ஃபியூஷன் ஏற்படுத்துச்சு பெரிய பதக்கத்தை ஏற்படுச்சு அப்படின்னா உலகத்துல யாருமே சகாத்து சகாத்த மட்டுமல்ல தந்த தேவைக்கு போக ஒரு வாகனத்தை ஒரு தேவைன்னா ரெண்டாவது வாகனம் வைக்கலாது ஒரு வீடுனா ரெண்டாவது வீடு வைக்கலாது ஒரு தொழில்னா ரெண்டாவது தொழில் வைக்கலாது இப்படிப்பட்ட பத்துவாக இவர் கொடுத்து வந்தார் இது உஸ்மான் இல்லாத ஆட்சி காலத்துல பெரிய பதற்றத்தை ஏற்படுத்திச்சு உஸ்மான் இல்லாத அவரை கூப்பிட்டு மசூரா செஞ்சு சொன்னாங்க பிளீஸ் கம்ப்ளைண்ட் பக்குவா கொடுக்கறத நிப்பாட்டுங்க நீங்க கொஞ்சம் தனிச்சு வாழ்ந்தா நல்லா இருக்கும் நீங்க இந்த கலெக்டிவாக வாழ்றதுக்கு பொருத்தமான மனிதர் அல்ல அவர் ரெஸ்பெக்ட் பண்ணி அந்த தலைவருடைய கருத்தை ஏற்று மதியனாலிருந்து ஏழு எட்டு பத்து கிலோமீட்டர் தூரத்துல ரபஜா என்ற இடத்துல போய் அவர் அந்த வாழ்க்கைய நோக்கு வரைக்கும் கழிச்சார் இப்ப இந்த கருத்தை சகாபாக்கள் யாருமே ஏற்றுக்கொள்ள இது புரப்பகண்டா இருந்தா எப்படி இருந்திருக்கும் சோசலிசம் தான் உலகத்துல வளர்ந்திருக்குமே தவிர இஸ்லாம் வரவிருக்க மாட்டார் அது எழுபது வருஷம் ஆட்சி செஞ்ச அந்த அந்த கோபச்சோ போன்றவர்கள் கூட சொல்கிறார்கள் இது இது பொருத்தமானது இல்லை என்று சொல்கிறார் கனிவான சகோதரத்தில் இது போலதான் மார்க்க தீர்ப்பு தனிப்பட்ட மனிதர்கிட்ட கேட்டு பின்பற்ற ஆரம்பிக்க போலதான் பயங்கர சித்திராக்கள் உண்டாகிறது அதுக்கு கலெக்டிவ் இந்த நாட்டுக்கு அல்ல தந்திருக்கக்கூடிய ஒரு கலெக்டிவ் பத்துவம் ஒன்று இருக்கிறது தனிப்பட்ட ஒரு ஆள் இருந்து கொண்டு கொடுக்கிறது அல்ல அது முகம்மது கொடுக்கிறது அல்ல அது ஒரு கலெக்டிவாக கொடுக்கிற பத்துவம் அதுல பத்து நாற்பது உலமாக்கள் இருந்து இந்த நாட்டுக்கு தேவையான ஒரு விஷயத்தை முடிவெடுக்கிறார்கள் இவர்களுடைய ஜனாதாவை அடக்கம் செய்யாதீர்கள் என்று சொல்கிறார்கள் அது மார்க்க 你这婊 பெரும்பான்மை மக்களுடைய உள்ளத்தை மட்டுமல்ல உலகத்துடைய உள்ளத்தை இஸ்லாத்தை பற்றி ஒரு தவறான கருத்தை கொடுத்து விட்டாய் என்ற அதை முறியடிப்பதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு மார்க்கத்தை உதாரணம் சகோதரத்தில் எப்படியார்களே இது போலதான் மார்க்க விஷயங்களை இந்த காலத்துல நான் ஏன் சொல்கிறேன் ஒரு ஒரு முடிவான ஒரு தீர்மானத்துக்கு நாங்கள் நீங்க எல்லாம் வரணும் அது என்னது அல்லா எனக்கு தந்திருக்க தீன் மிக பரிபூர்ணமானது மிக சிறப்பானது யாரும் கத்தலாம் பேசலாம் விமர்சிக்கலாம் அதனால ஏற்ற தீன்ல எந்த குறையும் கிடையாது அங்கிருந்தது நான் பின்பற்றக்கூடிய தீன் அதில் எனக்கு சந்தேகமே இல்லை லாரை பற்றி எந்த சந்தேகம் இல்லாமல் நாங்கள் தீன்ல வாழ்கிறோம் கால சூழலுக்கு ஏற்ப சில சட்டங்களை நாங்க அமுல்படுத்த வேண்டியிருக்கிறோம் நிக்காவும் மார்க்கத்தில் இருக்குது நிக்காப் இல்லாம இருக்கிறதும் மார்க்கத்தில் இருக்கு இது சகாவாக்கள் உலமாக்கள் இமாம்கள கருத்து ஜனநாயக நாடுகள்ல உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள்ல இதுக்கு தடை இருக்கிறது நிக்காவும் அணியலாம் நிக்காவும் இல்லாமல் இருக்கிறது அது ஹியூமன் ரைட்ஸ் ஒரு மனிதனுடைய ஆடை என்பது ஹியூமன் ரைட்ஸ் சில நாடுகள்ல அவங்க ஹாஃப் நியூடாக இருப்பாங்க அவங்க ஹியூமன் ரைட்ஸ் வாதிடுவாங்க ஒருவருக்கு எதை கொடுக்கணும் என்பதை அது அது ஒரு மனிதனுடைய ரைட்ஸ்ல உள்ளது அதனால அது சோசியல் செக்யூரிட்டிக்கு த்ரெட் இல்லாம இருக்கும் பொழுது அதை ஒடுக்கிறதுக்கு அனுமதி எல்லா நாட்டிலையும் ஒரு சில நாடுகளை தவிர அது இந்த இந்த இஸ்லாமோபியா அந்த நாட்டை மிகச்சிருக்கிறதுனால அது தடுக்குதே தவிர அது இல்லாம ஐரோப்பிய நாடுகள்ல இன்னும் அமெரிக்கா போன்ற நாடுகள்ல இவைகளுக்கு நல்ல சுதந்திரத்தை அதுல ரிலிஜியஸ் ஃப்ரீடம் என்பதை அது இன்னொரு ஐக்கிய நாட்டு சபையுடைய ஒரு அடிப்படையான ஒரு உரிமையாக மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு யாருக்கும் எதையும் கனவு பண்ணலாம் கனிவான சகோதரர்களுக்கு இப்ப உதாரணமாக ஆடு மாடு கூட்டத்தை இதன் குர்பான் கொடுக்கிறது இந்த நாட்டில் ஆடு மாடு சர்வ இருக்குது யாருக்கும் பொருமான் கொடுக்கிறது அதுக்கு அதுக்கு உள்ள அதுக்குள்ள ரெண்டாயிரத்தி இருந்து தொடர்ச்சியாக இஸ்லாமோபியா ஒரு பக்கம் பொலிட்டிக்கல் மறுபக்கம் மூணாவது பக்கம் இது தலைவிரிச்சானது இந்த நேரத்துல உணவாக்கள் ஒரு வழிகாட்டல் கொடுக்கும் அந்த வழிகாட்டல் குடும்ப மக்களுக்கு உணவாக்கள் கொடுத்திருக்கிறோம் நீங்க பேசு சிரமப்பட்டு மாட இருக்கிறதுக்கு போகாம ஆட கொடுங்க மார்க்கத்தில் அதே நன்மை உங்களுக்கு கிடைக்கும் நாங்கள் கலாம் போல தொடர்ச்சியாக கலெக்டிவ் பெருமானி கொடுத்துருவோம் போன போன வருஷம் மாத்திரம் சுமார் நானூறு மாடுகள் அறுக்கப்பட்டது ஆனா இப்ப இருக்கிற சூழல்ல யாரும் இது தயவு செய்து இப்படி பதிவு செய்யறத நிப்பாட்டுங்க நாங்க உங்களுக்கு ரிவேஜ் எடுக்க போறோம் அதை எங்கள்கிட்ட நிலைப்பாடே கிடையாது சட்டத்தால செஞ்சு தர இயலுமா இந்த பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் முன் வந்து செக்யூரிட்டி போர்சஸ் முன் வந்து உங்களுக்கு நாங்க பாதுகாப்பு தாரோம் தாரான அருங்க என்று சொன்னால் நாங்க கொடுக்க நாங்களும் சொல்லுவோம் அதுக்காக வேண்டி ஒட்டகம் ஆடு மாடு தான் மார்க்கத்துல சொல்லி இருக்குது நீங்க போய் கோழியை வரும் என்று சொல்ல மாட்டோம் அது மார்க்க அப்படி செஞ்சிருக்கலாம் மறு அபூசரது பாரிய நாம் போதிக்க வேண்டி வரும் கடைசியில எல்லாம் இங்க இருக்கக்கூடிய எல்லாம் இல்லாத வாழ வேண்டி வரும் அப்படி போதிக்க விஷயங்கள் மார்க்கத்தை சரியான நிலைப்பாட்டில தான் ஒவ்வொரு விஷயத்தையும் போதிக்கணும் மக்களுக்கு வீண் சந்தேகங்களை ஏற்பாட்டுக்கூடாது சகாபாக்கள் அபுபக்கர் போன்றவங்க பெரும்பாலும் ஒரு வருஷம் கொடுக்கல பால் கட்டாயம் கொடுக்கணும் என்று அந்த அவங்க சொன்னாங்க இது வாக்கதா அதுக்காக வேண்டி நான் இதை விட்டேன் அதனால கோழியை கொடுங்க புறாவை கொடுங்க பணத்தை கொடுங்க அது செல்லுபடி ஆகாது அது மார்க்கம் அல்ல தனிப்பட்ட ஒரு சகாவியுடைய கருத்தை போதிக்க ஆரம்பிச்சா உம்மத்தில் பயங்கர சித்திராக்கள் உண்டாக ஆரம்பிக்கும் குரான் சுன்னா இஜ்மா கியாஸ் அதுபோல கலெக்டிவ் சகாபாக்களுடைய ஏகோபித்த முடிவு உதாரணமாக தராவை தொழுகிற விஷயத்த தொடர்ச்சியான ஜமாத்தோட தொழுகிற விஷயத்துல அதை இருபது ரக்கா தொழக்கூடிய விஷயத்துல சகாபாக்கள் எல்லாரும் ஒன்று மட்டும் இது இப்படி நவியவர்களுடைய காலத்திலே வந்து சாபாக்களுக்கு மத்தியில் ஒற்றுமை அதுல ஒரு சிலர் அது பதிமூணு தொழுதாங்க ஒரு சிலர் இருபத்தி மூணு தொழுதாங்க ஒரு சிலர் முப்பத்தி ஒன்பது தொழுதாங்க சகாபாக்கள்ல நீண்ட வரலாறுகள் அதை இருபது ரக்காத்தான் வேண்டும் என்ற இந்த தீர்மானத்தை நாம் எடுத்திருக்கிறோம் கடிமான சகோதரர்கள் இருக்கிறார்களே மற்ற ஐமாக்களும் இதே நிலைப்பாடு தான் குரான் நபியுடைய காலத்தில் எப்படி இந்த பிரிண்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய நிலைமை வந்து அவர் அபுபக்கர் உமர்றதில்லாத காலத்துல கூட குரான் பிரதிகள் இருக்கின்றது சுமாமதில்லாத குரான் வந்து ஏழு தயாரிக்கப்பட்டு நபியுடைய காலத்துல அதை செய்ய முடிவுண்டு உண்டாக்கப்பட்டு தீர்மானம் போன்றவர்கள் உள்ளது கூட எரிச்சு போட்டாங்க ஏன் பயம் இருந்துச்சு அவங்களுக்கு அதனால வைக்க கூடாதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க குரான பாதுகாக்கிறதுக்கு குரான் பின் பொருள் கொடுக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு நாம் அங்கு அங்க ஒரு தேவையை கண்டு அங்கு ஏற்படுத்துகிறோம் கண்ணியமான சோதனைக்குள்ளார்களே அகம்பது இல்லா அல்லா ஒரு பெரிதான மார்க்கத்தை தந்திருக்கிறார் அந்த மார்க்கத்தை சரியாக புரிந்து செயல்படக்கூடிய சமூகமாக மாற வேண்டும் அல்லா இந்த நாட்டில் உலமாக்களை தந்திருக்கிறார் அந்த உலமாக்களை மதிச்சு அதே பத்துவாக்களை பெற்று தனிப்பட்ட நபர்கள் ஒவ்வொரு பத்துவாவையும் கொடுத்து மக்கள் குழப்பத்தை பிரச்சனை உண்டாக்காம அதை அதை அதை அவர் இந்த சஹரால போல இந்த தனிப்பட்ட கூற்றுகளுக்கு போக்கல இப்படிப்பட்ட சித்தனா தான் உண்டாகும் இது ஆயிரத்தி அறுநூறு வருடமாக கண்ணியமாக வாழ்ந்த உலமாக்களுக்கு இந்த நாட்டில் புத்திஜீவிகளுக்கு இந்த நாட்டுடைய அலை அரசியல் தலைவர்களுக்கு இந்த நாட்டுடைய முஸ்லிம்கள் தலை துணியிருக்கிறது எதுக்காக சுய கருத்துல மார்க்கத்தை இன்டர்பிட் பண்ண வேண்டும் வாலிபர்கள் மிக பணிவாக வேண்டிக் கொள்கிறேன் அல்லாவுக்காக தனிப்பட்ட இந்த கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பண்ணி நீங்க கூடுதலாக எப்படி பாவத்துல ஈடுபடுறது பாவமோ மார்க்கத்துல உங்களுக்கு சரியான வழிகாட்டல் இல்லாம எத்தனையோ பேர் இன்றைக்கு இந்த நாட்டுல மதம் மாறி போறாங்க காரணம் அவர்களுடைய தனிப்பட்ட ஆராய்வின் காரணத்தினால அதனால சின்ன பிள்ளையில இருந்து நீங்க பக்கத்துல இருந்து வளங்க பிள்ளைல மசிதில இருந்து வளங்க ஸ்கூல்களுக்கு அனுப்புங்க நல்ல படிக்கிறீங்க மதரசாக்களும் அதுக்கு மாஷா அல்லா நேற்றைய தினங்கள்ல கண்டி ரஹ்மானியா அந்த அகுருடைய குல்லியத்து ரஹ்மானியா ஜாமியா ரஹ்மானியால அழகான ஒரு மதரசா தேவந்த உருவாக்கி அந்நிய மக்களையும் அந்த மதரசா வளர்ந்து என்ன டீச் பண்ணுகிறோம் என்பதை காட்டி அவர்களுக்கு விளக்கம் கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு தெளிவு வருகிறது செய்யக்கூடாது ஒன்றுக்கு ஒன்றுக்கு அறுக்கக்கூடாது அது வாகனங்கள்ல ஏற்றுக்கொள்ள நாட்டுடைய சட்டம் பேரப்படணும் போய நாட்கள்ல சவுதியில பாகிஸ்தான்ல இருந்து நீங்க வாழ்றீங்க புல் மூன் டே நீங்க ஸ்ரீலங்கா இருக்கிறீங்க இந்த ஸ்ரீலங்காவுடைய சென்டிமெண்ட்ஸ் புரிஞ்சு நடக்கணும் அது புல் மூன் டே வருகிறதுனா அந்த நாட்டுல நிப்பாட்டுங்க உங்களுக்கு அது இல்லாத ரெண்டு நாள் இருக்குது அதை நீங்க காப்பாக்குடியில இருந்தாலும் சரி நீங்க சம்மந்துறையில் இருந்தாலும் சரி நீங்க திருங்கமலியில் இருந்தாலும் சரி அந்த நாள்ல அறுக்காதீங்க சத்தத்தை பதிக்க கண்ணியமானே இது எங்களுக்கு இப்படி ஒரு பத்துவா இருக்கிறது இது நபியுடைய காலத்துல எப்படி செய்யுங்க சொன்ன பத்துவா இல்லை ரெண்டு பேர் வெட்டிக்கல்ல இருந்து வந்தாங்க கேட்டாங்க பெஸ்டிவ் பேதி கூடுமா இஸ்லாத்துல நவீன காலத்துல பெஸ்டிவ் பேதி இருக்கில்லையே அப்ப நாங்க சொன்னோம் சென்னியா இதுக்கு தீர்ப்பு கொடுத்திருக்குது கணவன் மனைவியுடைய இந்திரியத்தை எடுத்து அந்த டெஸ்டிவ் பேபியுடைய முறையில ஒரு குழந்தையை கருத்து எடுப்பது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அந்த கணவன் மனைவி இல்லாத இந்திரியங்கள் எடுத்து அதை செய்வது கூடாது மார்க்கம் சுகானந்தா மிக தெளிவானது செல்லம் அவர்கள் எல்லா விஷயத்திலையும் நமக்கு வழிகாட்டிட்டு போயிருக்கிறார்கள் அதனால நான் இன்றைக்கு எடுத்துக்கொண்ட ஒரு முக்கியமான தலைவர் அது என்னது நாங்க ஒரு ஸ்ரீலங்கா போல ஒரு சிற்பான நாட்டில் வாழ்கிறோம் நாங்க சவுதிலேயோ பாகிஸ்தான்லயோ அல்ல எங்க நாட்டுக்கு சில விஷயங்களை புரிந்து நாங்கள் நடக்க வேண்டிய தேவை இருக்கு மார்க்கத்தை விட்டு கொடுத்துட்டு சரியத்தை விட்டு கொடுத்துட்டு அல்ல சூழலை விட்டு கொடுத்துட்டு போறது அல்ல எங்களுடைய நினைப்பாங்க எங்கட மார்க்கத்துல இன்னல்ல நீர காரூர் அப்படின்னா சும்மத்த காவூர் அதுல உறுதியாக இருப்போம் ஆனால் எந்தெந்த விஷயத்துல அட்ஜஸ்ட் பண்ண முடியுமோ அதை முறையாக அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அது கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி தனிப்பட்ட முறையில் அல்ல செலக்டிவாக இருந்து மசூரா செய்து அந்த விஷயங்களை அனுபவம் இரண்டாவது நிறைவேற்றுடையவர் இறுதியாக இதை அடிக்கடி ஞாபகப்படுத்தி வருகிறேன் இந்த பழி வாங்கும் உணர்வை அல்லாவுக்காக விற்றுங்க இந்த நாட்டுல நாங்க நீங்க வாங்கணும் தான் நான் ஒரு ரீசனுக்கு நான் இந்த நாட்டோட்டு யாருக்கும் போ சொல்லுவேன் அது உங்களுக்கு இந்த நாட்டுல வாழணும்னா நீங்க தாய்ஸ்ல நபியவங்க நடந்து கொண்ட விதம் தான் நீங்க நடந்து கொள்ளணும் அல்லது ரத்தம் வடியக்கூடிய கூட அந்த மக்களுக்கு பதுவா செய்கின்றனர் என்னை ஏற்றினாங்க பேசினாங்க திட்டினாங்க என்றதுக்காக வேண்டி நான் அவருக்கு பதுவா செய்யற நல்ல வாழ்க்கை இந்த நாட்டில் வாழணும்னா இந்த பெரும்பான்மை சமூகத்திற்கு நாங்க இறக்கம் உள்ளவர்களாக இருக்கிறோம் அவர்களோட நேர்மையாக எங்களோட வியாபாரம் எங்களோட குடுக்கல் வாங்கல் எங்களுடைய பேச்சுவார்த்தை எங்களுடைய அரசியல் எங்களுடைய மார்க்க நிலைப்பாடு அனைத்திலையுமே நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் அதுக்கு செல்லும் காட்டி தந்த முறையை பாருங்க எல்லாரும் ஸ்டாப்புக்கு வந்துட்டாங்க மக்கா எல்லாரும் ஸ்டாப்புக்கு வந்துட்டாங்க இப்ப யாரும் நான் முஸ்லிம்ஸ் மக்காக்கு வர்றது இல்லை எல்லாரும் ஸ்டாப்புக்கு வந்திருக்கு சாபாக்கள் வந்து சொல்றாங்க யார சொல்ல இப்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தானே இந்த கபத்துல அப்படி உடைச்சிட்டு இது இப்ராஹிம் அலி கட்டினது போல நீங்க கட்டுகளே அதுல என்னது ரெண்டு கதவு கீழே தான் கதவு இருக்கும் படியேறி போறது கதவு இருக்காது ஹக்கீங்கிற இடம் இருக்க மாட்டாது அந்த பெருமை இருக்காது நபி அவங்க சொன்னாங்க ஆயிஷா நான் செஞ்சு போடுவேன் ஆனா இந்த நியூ முஸ்லிம்ஸ் யாரும் சாபாக்கு இந்த நியூ முஸ்லிம்ஸ் நான் இதை செய்ய போனா அவங்க சித்து நாள் ஆகி சில பேர் இஸ்லாத்தை எடுத்து போயிடுவாங்க இவ்வளவு அழகான மார்க்கம் மேலாளர் சொல்றேன் சில விஷயங்களை விட்டுக் கொடுக்க வேண்டி வரும் நாம் இந்த மாடு அறுக்காம ஆடு என்ற ஒரு விட்டு சட்டம் இருக்கு அது அதை கவர்னராலும் அதுக்கு தீர்ப்பு கொடுக்கலும் மேயராலும் அதுக்கு தீர்ப்பு கொடுக்கலும் அதுக்கு பேர்மிட் அனுமதிக்கலாம் இருந்தாலும் அதை எடுப்பது சண்டைக்கு ஆகிக்கொண்டு ஒரு நிலைமையை தீர்ப்பளிக்க நாங்கள் விரும்புகிறோம் அதனால இந்த நிம்மதியாக மாடு கொடுக்கையில் வாங்க கொடுங்க இந்த ஆடு கொடுக்கையில் கொடுங்க ஒரு சுமூகமாக வாழ்றதுக்குள்ள வழியை பாருங்க நபியவங்க காவத்துள்ளாக உடைக்காம அதை விட்டு கொடுத்தது போல இன்று வரைக்கும் அதே தத்துவத்துலதான் இருந்து வருது அதனால ஒற்றுமைகளுக்கு அவசியம் சகவாழ்வதற்கு அவசியம் ஒன்றுபட்டு வாழ்வது அவசியம் இந்த நாட்டுல இந்த ஒரு ஏற்பட்டிருக்கிற சந்தேகத்தை நிவர்த்துறது அவசியம் எங்களை பற்றி பூசப்பட்டிருக்கக்கூடிய இழுக்க போக்குறது அவசியம் அதே நேரத்தில் முப்பது குரானுடைய ஆயத்துல சந்தேகம் இருக்குது அதை நாம பிரிண்ட் பண்ணிட்டோம் அலமதுல்லா அதை எடுத்துக்கொண்டு போயிட்டு யாருக்கும் கொடுக்க நீங்க உட்கார்ந்து நீங்களும் படிங்க மற்றவர்களுக்கும் கொடுங்க இந்த பாருங்க முப்பது ஆயத்துகள் உங்களுக்கு சந்தேகமா எங்கேயுமே குரான் கண்டனங்கள் முஸ்லிம்கள் காவிர்களை கொல்லணும் என்று சொன்னது கிடையாது என்பதை நீங்க உறுதியாக அடிச்சு சொல்லலாம் வேறொரு கட்டத்துல வேறொரு சந்தர்ப்பத்துல அப்படின்னா குடிப்பானம் மதுபானம் குடிக்கிறதுக்கு அனுமதி இருக்கிறது யாரும் சொல்லலாம் கனிமணத்திலே அப்படி சொல்ல முடியாது அது தெளிவாக இருக்கிறது அந்த தெளிவுகளை புரிந்து செயல்படக்கூடிய பாக்கியத்தை அல்ல எனக்கும் உங்களுக்கும் சௌகரியமாக இந்த மார்க்கத்தை உறுதியாக புரிந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லா நம் அனைவர்களுக்கும் தருவாராக நாம் எல்லோரும் ஒன்றுபட்டு சமூகமாக வாழ அல்ல எனக்கு உதவி செய்வாராக அல்ல எங்களுடைய கவலைகள் துன்பங்களை போக்கிடுவாராக பிரச்சனைகளை தீர்த்தருவாயாக இந்த நாட்டை ஒரு முன்மாதிரியான சிறுபான்மை நாடாக ஆக்கி தருவாயாக இந்த நாட்டுடைய தலைவர்கள் அரசியல்வாதிகள் அனைவர்களையும் சரியான பாதையை வல்லடத்துவாயாக உலமாக்கல் யாழ்லா இவர்களுக்கும் இந்த நேரான காட்டுவாயாக நாம் எல்லோரும் ஒன்றுபட்ட ஒரு சமூகமாக வாழ ஒரு முன்மாதிரியான சமூகமான வாக்கு பேசுவாயாக யாரெல்லாம் குரோதத்தையும் வைரத்தை தீர்த்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நீ நேரான வழியை காட்டுவாயாக அவர்களுக்கும் நீ கயிறை வாழ்வாயாக யாழ்லா இந்த நாட்டில் வாழக்கூடிய எல்லோருக்கும் நாம் கயிறுக்காக அமைதிக்காக சாந்திக்காக சமாதானத்துக்காக ஒற்றுமைக்காக ஒன்றுபட்டு வாழ்வதற்காக துவா செய்கிறோம் யாழ்லா இந்த துவாக்கில் ஏற்றுக்கொள்வாயாக